നാരായണാസ്ത്രത്തെ വായിട്ട് ശത്തം പോട്ട് വിരട്ടണവൻ ഭീമനുണ്ടിതാനാം പുനഃ പുനഃ പുനഃ പുനഃതായാതി நாட்டி ஓடுதான் மறுபடியும் வருதாம் மறுபடியும் ஹும்னு சப்தம் போடுறானாம் மறுபடியும் ஓடுதாம் புன புனத்ததாயாதி ஹுங்காரா தம்பி முஞ்சதி ஹுங்காரம் பண்ணினா ஓடுறது மறுபடியும் அந்த காத்து குறைஞ்சது திரும்பி வருது மறுபடியும் சத்தம் போடுறான் சுவாமியும் அர்ஜுனனும் பார்த்தாள் அது அந்த அஸ்திரம் இந்த மேஷத்துக்கெல்லாம் இவனை வருமனை வைக்காது பீமனு தெரிஞ்சு விட்டாள் ரெண்டு பேருமா தேர்ல ஒரே பாய்ச்சலா பாஞ்சாள் பீமன் கையில் இருந்த வில்லு வில்லு கதையெல்லாம் புடுங்கி வெட்டி எரிஞ்சாள் ரெண்டு பேருமா கரக்கரன் கீழே பிடிச்சி விட்டுட்டாள் அவன் அப்படி தீயில ஜலத்துல விழ போற பயில என்ன பண்ணோம்னா தலைமையில பிடிச்சி விட்டு போனோம்னா கட்டுவேன் அதுக்காக தான் இப்ப தலையில மயில் இல்லை விபீஷண சுவாமி சொன்னாள் அந்த கேச ராமாயணத்தில் சொன்னாள் எது பரியந்தம் மித்திரன் ஒரு ஆபத்துல போய் விழறவனே தலைமையில கையில போய் சுத்திக்கிண்டு பிடிச்சு இழுக்கிற மட்டும் மித்திரன் பார்க்கணும் அப்புறம் இவனையும் சேர்த்து ஜலத்துல விழுத்தானா நீ தொலைஞ்சு விடுறா பாவின்னு விட்டு விடுவிட்டார் கேசகிரகண பரியந்தம் பார்க்கணும்னு சொன்னார் விபீஷணன் அதான் மித்திரனுடைய காரியம் ஜலத்துல விழன்னு ஒரு பய போவோம் விழாங்க போனேன் என்று சொல்லிட்டு நம்ம போடக்கூடாது கூட போகணும் எல்லாம் விழப்படாதுன்னு சொல்லலாம் இல்லை விடலன்னு இறங்குவான் பணத்துல அப்படி உண்மை சொல்லலாம் அப்படி ஒரு ஊர்ல ஒருத்தன் ஜலத்துல விழப்பட்டான்னு அவன் என்கிட்ட சொன்னா நான் இங்க என்ன உங்களுக்கு பெரிய கடத்துல நான் சொன்னேன் பெரிய கடலுக்கு உங்க போனோம் விழமாட்டான்னு நான் இப்படிதான் சொன்னேன் இல்ல நீங்க வரதான் வேணும்னு சொன்னாதான் காப்பர் நான் சொன்னா காப்பர் பரம கூப்பிட்டு தருவார் சத்தான இங்கேருந்து காரை வச்சு அடிச்சு போனா பெரிய கடல் என்ன இங்கேருந்து போனோம்னா விழப்போற எங்க இடத்துல ஆகும்னாரு அதான் ஆத்துல சாப்பாடுலாம் சாப்பிட்டு அப்புறம் விழுந்தா போறதோ அது வரணும்னு ஆயிடுச்சு அப்புறம் வெள்ள கிணத்துல கிணத்துலயா விழா தள்ளி விடுவோம் கிணத்துல அறையாது கிணத்துல விழவனா இருந்தா நீங்க ஏதோ தேடிக்கிட்டு போனா என்ன மூணு நாலு மைல் கண்ணல சர்வசஸ்திராயுதானி நாராயணாஸ்திரசாந்த அஞ்சலி பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டாள் பாண்டவாள்லாம் சாந்தமா பூஜாம் நாராயணாத்திரம் பார்த்தார் அஸ்வத்தாமா கூப்பிட்டான் அவன் கூட இருந்து பார்த்துட்டே இருக்கான் இத்தனையும் சந்தோஷப்பட்டான் நாராயணாஸ்திரம் போட்டு எல்லாரும் தவிக்கிறத பார்த்து சுவாமி இந்த வழி கொடுத்து நமஸ்காரம் பண்ணி அது சாந்தமான உடனே அவனுக்கு துக்கமா போயிட்டு உடனே மறுபடியும் கூப்பிட்டான் अश्वत्थामन् पुनःशीघ्रम् அஸ்திரமேதத்ரயோஜய அஸ்வத்தாமாவை கூப்பிட்டு நாராயணாஸ்திரத்தை மறுபடியும் போடு ஆனதாகட்டம் போடுவோம் போடும் நானாம் உடனே அஸ்வத்தாமா பார்த்தானா ஒரு இன்ஜெக்ஷன் நேற்றுக்கு ஒண்ணு போட்டையில கடுமையா அதை மறுபடியும் போடுவோம் என்ன அம்மன் போட்டா தத்விஷ்ணு பரம பதம் போயிடுவோம் அது சாப்பிட்டதுன்னா தெரியும் உடனே போட்டு அது ரொம்ப நல்லா இருக்கு சார் இன்னும் சித்தைக்கெல்லாம் போடுங்க ஒரு இன்ஜெக்ஷன் இன்னும் அரை மணிக்கு அரை மணிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்கன்னாங்க போட்டா என்ன பண்ணி கொடுக்கும்போது உடனே பார்த்தா நஷ்டத்தாமா இது என்னன்னு நினைச்சேன்னு கேட்டான் நாராயணாஸ்திரத்தை மறுபடியும் போட சொல்றேன் இரண்டாவது தடவை நாராயணாஸ்திரத்தை அந்த யுத்தத்துல போடப்படாது அது போட்டா என்ன பண்ணும் தெரியுமா என்னமே பாண்டவாள பிடிக்காது உன்னை என்னையும் பிடிக்கும் அமிர்தம் பிரயோக்தாரம் நசம்சய அது உடனே மறுபடியும் திரும்பி வந்து விடுவது பிரயோக்தாரம் நசம்சய யாரு பிரயோகம் பண்ணினானோ அவனையும் அவனை சேர்ந்த உன்னையும் வந்து பிடிச்சு விடும் ஆகையினாலே அதத்யுர்ணோபபத்தியதே இரண்டாவது தடவை உபயோகப்படுத்தப்படாது உண்டான அஸ்வத்தாமா வாசுதேவ பிரயுக்தவா ஹே பகவான் அங்க இல்லைன்னா தெரியாது இந்த அஷ்டத்துக்கு பிரதீகாதம் என்ன பண்ணணும்னு தெய்வம் இருந்ததுன்னா சொல்லி கொடுத்துட்டோம்னு அஸ்வத்தாமா வருத்தப்பட்டான் இந்த மாதிரி பெரிய ஆபத்காலங்கள்ல தெய்வம் தான் யுக்தி சொல்லி கொடுக்கும்னே வாசுதேவ பிரயுக்தவாஸ்திர பிரதீகாத்தம் வாசுதேவ பிரயுக்தவாஸ்திரம் பிரசமம் யாத்தம் கிருஷ்ணஸ்ய மந்திரித்தை சுவாமியினுடைய யோஜனையினால இந்த அஸ்திரமானது சாந்தமாயிடுது என்ன பண்றதுன்னு வருத்தப்பட்டான ஸ்வத்தாமாவும் சஞ்சய திருஷ்டுவா சுமஹதாஸ்திரியம் இந்த நாராயணாஸ்திரத்தை சாந்தமா பண்ணிவிட்டாள் பகவான் குந்தி வந்து பட்டாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் நமஸ்காரம் பண்ண போறாள் இதெல்லாம் சொல்லி இந்த காலத்துல எல்லாம் நீங்கள் இருந்து யுக்தி சொல்லலைன்னா என் குழந்தைகள்லாம் அன்னைக்கே மறிச்சு போயிருப்பார்கள் எல்லாம் உங்களுடைய அனுகிரகம்னு குத்தி சொல்ல போறாள் தெய்வ பலம்னு சொல்றாள் ஈஸ்வர அனுகிரகத்தினான் நாமும் நம்ம குடும்பமும் நம்முடைய பரலோகமும் எல்லாம் ரட்சிக்கப்பட்டதா ஆகணும் நம்முடைய மானுஷமான புத்தி பலம் போராது நாம் நினைச்சுக்கிட்டு இருப்போம் அவன் சுகி இவன் சுகின்னு அதெல்லாம் தப்பு அப்படிலாம் நினைக்கவே கூடாது ஈஸ்வரனை பஜிக்கிறவன் தான் சுகமா இருக்கான் சாந்தமா இருக்கான் சாந்தமான மனசோட அவன் தியாகிருவாள்லாம் என்ன பாடி சாந்தி இல்லைன்னா அவனுக்கு சுகம் அதுங்கிறாள் ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு இங்க பார்த்தாலும் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்லுது ரொம்ப விஷயங்கள்ல ஈடுபடுறதுனால சுகம் நினைச்சிருப்பான் அந்த சுகம் இல்லை அப்படி தெய்வத்தினோட தெய்வத்தினிடத்தில் ஈடுபடுவதுதான் சாந்தி அதுதான் சுகம் அதுதான் சாந்திங்கிறது நம்ம சாஸ்திரமானது அப்படி தெய்வீகமான காரியங்களை பண்ணிட்டு மனசுல இருக்கிற தோஷங்களை விளக்கின்னு இருப்பதுதான் பெரிய பரமசுகமே தவிர்த்து விவகாரத்தில் ஈடுபட்டா துக்கம் தான் அது கவலைத்தான் கொடுக்கும் சிரமத்தை தான் கொடுக்கும் அப்படி எப்படி பார்த்தா தெரியும்ல எதுவும் இது தலையில் அது எதை போலேன்னா ஆச்சாரியாள் நூறு படி மூட்டை பட்னம் படியில நூறு படி அரிசி மூட்டையே பிளாக் மார்க்கெட்ல விற்கப்படா தூக்கிட்டு போறான் கோயம்புத்தூர் நல்ல வெயில்ல பத்து மைல் நடந்து கழுத்து தலையெல்லாம் வலிக்கிறது எதற்கு யாரோ வந்தா அவனை பார்த்து அப்பா தலை ரொம்ப வலி தாங்கலடா கொஞ்சம் தோல்ல தாங்கி விடுறான் அப்படின்னு சொன்னான் அவன் எதுவும் தயாரும் தோல்ல தாங்கி விட்டான் அப்பாடா நான் சுகியா போட்டேங்கிறானா தோல்ல மூட்டையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் கோயம்புத்தூர் போயாகணும் அப்புறம் ஒரு போன போனோட தோலையும் வலிக்கிறது துக்கூஷதம் ததபி துக்கம் அதத்தியாக அவன் துக்கத்துக்கு ஔஷதம்னு எதை நினைக்கிறானோ ஜீவன் அது மறுபடியும் துக்கமாயிடுதான் அவன் தலையில இருந்து தோல்ல மாத்தி விட்டாக்க இன்னுமே சுகின்னு நினைச்சான் அப்புறம் தோலை வலிக்கிறது அப்புறம் இன்னொரு தோல்ல மாத்திக்கிட்டா இன்னொரு தோலை வலிக்கிறது என்ன ஜீவனா தன் துக்கத்துக்கு நிவர்த்தியை தேடிக்கின்றானே ஆனா அது மறுபடியும் துக்கமா தான் முடியும் அந்த ஔஷதமும் துக்கௌஷதம் ததபி துக்கம் அசத்தியாகம் பூமன் பிரமாமி பதமே தவதாசியயோகம் பகவான் பார்த்து அவனுடைய சரண சேவை அவன் சரணத்துல துளசியும் புஷ்பத்தையும் எடுத்து அர்ச்சனை பண்ணி பகவன் நாம கீர்த்தனம் பகவத் கதா சிரவணம் இது மாதிரி சத்காரியங்கள் பண்ணி பண்ணி பண்ணி துக்கம் விலகணமே தவிர்த்து இவன் மூட்டை தோல்ல மாத்தின்னா இனிமே வலிக்காதா தோலை ஆமா தோல் வலிச்சா தோல் வீங்கிட்டு தலையும் வலிக்கும் அப்புறம் அதனால இவன் துக்கத்துக்கு ஔஷதம்னு நினைச்சு ஜீவனா தன் புத்தினாலே செஞ்சானேனா அது மறுபடியும் துக்கமாவே ஆயிடும் அந்த மருந்தே துக்கமாயிடும் ஜெயஸ்ரீயோட இங்க இருந்து கூகாரத்துக்கு போனான் கூகாரத்துக்கு போனா தர்மபுத்திராதிகள்லாம் கோணர வதம் பண்ணிட்டு வரான்னு கொண்டு அழிச்சு பிரமாதமா உற்சாகமா வரவேற்றினாள் அர்ஜுனனுக்கு இது வந்து திருப்தியாவே இல்லை அவர்கள்லாம் தன்னை கொண்டாடுவது சரியாவே இல்லை என்ன இப்படி நீ என்னமோ வருத்தப்பட்டு இருக்கேன்னு காட்டாள் அர்ஜுனனை நான் ஒரு ஆச்சரியத்தை கண்டேன் அது என்னன்னு எனக்கு தெரியல சுவாமி சொல்லணும் நாள் பகவான் எனக்கு அது தெரியல திருஷ்டுவா சுமஹதாச்சரியம் ஆத்மனோ ஆத்மனோ விஜயாவஹம் கையில சூலம் வச்சுட்டு இருந்ததை கண்டே அதுதானே என்னாள் சுவாமி ஆமாநாள் அது எனக்கு தெரியாது வியாசர கட்டு போட்டுட்டாள் இப்படி பேசிட்டே இருக்கிற போது எதிர்ச்சையாக வியாசம் எதிர்ச்சையா வியாசர் வந்தாளா ஏன்னா துரோண யுத்தத்தன்னைக்கு இவன் யுத்தமே பண்ணலையா அர்ஜுனன் ஆத்மனும் விஜயாவகம் நான் ஒண்ணும் பண்ணல ஆனா எல்லாரும் ஒரு பேப்பர்ல எல்லாம் அர்ஜுனன் ஜெயிச்சு விட்டான்னு போட்டுட்டான் எல்லா பேப்பர்காராலும் நெஜம் சொல்றோம் பொய் சொல்ற பேப்பர் எல்லா பேப்பரும் அப்படியே எழுதியிருக்கானா ஆத்மனோ விஜயாவகம் வியாசம் அங்கு வந்தாளாம் பொழுது வியாசர் வியாசரை பார்த்து கேட்டாளாம் என்ன கேட்டாள் சங்கிராமேன்யஹனம் சத்ரூனே சரௌகைர் விமலைரஹம் அக்ரதோலட்சேராந்தம் புருஷம் பாவக பிரபம் இந்த இதிலும் ஒரு ஆச்சரியத்தை கண்டேன் நான் நான் அர்ஜுனன் வியாசரிடத்தில் என்ன நாள் என் தேருக்கு முன்னாடி அக்னி போல் ஜொலித்துக் கொண்டு ஒரு பெரிய பூத்தம் கையில் பெரிய சூழத்தை எடுத்துன்னு போறது அந்த பூத்தத்தை சித்தி லட்சக்கணக்கான பூதங்கள் போயிட்டு இருக்கு என் தேருக்கு முன்னாடி அத்தோ லட்சம் புருஷம் பாவக பிரபம் ஜலந்தம் சூலமுத்யமியே யாந்திஷம் பிரதிபத்தியதே தஸ்யாம் விஷி விதீரியந்தே சத்ரவோ மே மகாமுனே அந்த பூதமானது எந்த திக்கில போறதோ அந்த திக்கில் இருக்கிற என் சத்துக்கள்லாம் தலையருந்து அருந்து கீழ மரிச்சாம் திசி விதீரியந்தே சத்ரவோ மே மகாமுனை அந்த திக்கில் இருக்கிற சத்ருக்கள்லாம் கீழ் விழறாள் தலையிருந்து விழறாள் நான் கண்டேன் ஆச்சரியம் நான் அர்ஜுனன் என்ன அந்த பூதமானது இதற்கு இருக்கிறேன் சத்ருக்களை கொன்னதே அர்ஜுனன் குனுப்பிட்டான் குனுப்பிட்டான்னு எல்லாரும் கத்தராள் சேன பக்ராரீன் சர்வானு அர்ஜுனன் குனுப்பிட்டான்னு ஜனங்கள்லாம் நினைக்கிறது இது என்ன அநியாயம் நான் அர்ஜுனன் பகவம் புருஷோத்தமனாறு எனக்கு இதில் சஞ்சரிக்க அந்த புருஷோத்தமன் சொல்ல வேண்டும் கேட்டானா அர்ஜுனன் எந்த ஆயுதம் தெரியுமோ கையில வேறு ஆயுதம் இல்லை கையில ஒரு சூலம் வச்சிருந்தான் தேஜசா சூரிய சந்நிதா தேஜஸ்ல சூரியன் கையில சூலம் பெரும் சரீரம் புருஷோத்தமன் அப்படி ஒரு பெரும் பூதத்தை கண்டேன் நச்சசூலம் விமுஞ்சதி என்ன ஆச்சரியம் தெரியுமா அந்த பூதம் கால் கீழப்படல கையில் இருக்கிற சூலத்தையும் வீசி எறியல கையில சூலம் இருக்கு ഭൂമിനാ ഭൂമിയെ തുടലെ കാലുകളിനാലെ പദ്ഭ്യാം സ്പൃശത്തെ ഭൂമിം ശൂലം വിമുഞ്ചതി ശൂലസഹസ്രാണി നിഷ്പേതുസ്തസ്യ തേജസ അന്ന് ഭൂതമാനത് கையில் இருக்கிற சூலத்தை ஒரு தடவை எப்படி அசக்கினால் அதுல இருந்து ஆயிரக்கணக்கான சூலம் போய் விழுது எதிராளிகள் மேலே விழுந்தா கழுத்தை அப்படியே சீவிக்கு தள்ளுறது சத்ருக்களை இப்படி கண்டேன் ஒரு ஆச்சரியம் நானாம் அர்ஜுனன் கூப்பிட்டாள் அது யாரு தெரியுமான்னு கேட்டாள் நீ பாசுபதம் வாங்குவதற்காக ஹிமூத் பார்ஸ்வத்துக்கு போகும்பொழுது நான் ஒரு மந்திரோபதேசம் பண்ணினேனே பரமேஸ்வரமான மந்திரம் மா வித்யாம் பிரதிஸ்மிருதி நாமன்னு பிரதிஸ்மிருதினு ஒரு மந்திரம் பரமேஸ்வர பிரசாதத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம் அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி ஒன்னு அனுப்பிச்சேனே அங்க போய் ஸ்ரீருத்ரம் சொல்லி வில்லுத்தான அர்ச்சனை பண்ணினியே பரமேஸ்வரன் ஒரு லிங்கம் பண்ணி அந்த தெய்வம் விட்ட கடம்பட்டு இருக்கு அதுக்காக முன்னாடி வந்து உனக்கு ஒத்தாசு பண்ணித்தான் ஆளா ஈசானம் வரதம் திருஷ்டவானசி சங்கரம் எவன் சங்கரனோ யவன் ஈசானனோ ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் அந்த பரமேஸ்வரனாக உனக்கு வந்திருக்கான் ஈசானம் வரதம் பார்த்த நிஷ்கபாலதி சங்கரம் சங்கரனையாக்கம் நீ இன்னைக்கு கண்டாய் சங்கச்சரணம் சங்கச்சரணம் தேவம் அந்த தெய்வத்தை நீ நமஸ்காரம் பண்ணலையே நீ கண்டதும் தேர்ல கீழ் விழுந்து பிறள வேண்டாமா பண்ணு நமஸ்காரம் பரதம் புவனேஸ்வரன் கீழ் விழுந்து பிறடு இன்னைக்கு உனக்காக காலால நடந்து கஷ்டப்பட்டிருக்க யுத்த களத்தில் தங்கச்சரணம் தேவம் கோவில போய் பரமேஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணி போடுறோம் நினைக்கிறோம் அப்படி அர்த்தமில்லை அவட்சேமத்தை பரமேஸ்வரன் கொடுப்பாள் அது ஒன்றும் சந்தேகம் இல்லை நமக்கெல்லாம் தோணும் இந்த குருக்களுக்கு ஆச்சாரம் போடல அப்படி சொல்லுவோம் சிரமம் அப்படி எல்லாம் உண்டு நம்ம காப்பாத்துறதுக்கு உள்ளது போரும்னே அவர் ஆச்சாரம் இல்லாம ஏதா பண்ணாரோ அவரை போய் பாதிக்கிறது அப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு கோவில் குளத்தை நாம் விட்டுவிட முடியாதுன்னு தெய்வத்தை அங்க போய் இஷ்டனாய் நாம் பரமேஸ்வரன் தியானம் பண்ணி நாம் நிற்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை அது க்ஷேமத்தை கொடுக்கத்தான் கொடுக்கும்னே தங்க ഗരണം ദേവം വരദം വരദം ഭുവനേശ്വരം വരദനാക്കമോൻ ആശുതോഷി சீக்கிரத்துல அனுகிரகம் பண்ணுவன் பரமேஸ்வரன் அவன் நாராயணனா இருந்தா அவனை பார்த்துக்கிட்டு பரீட்சை பண்ணுவான் அவனை கெடுக்கிறதா இருந்தாலும் நல்லா பார்த்து ராவணனை லேசில வதம் பண்ணி பிள்ளை சுவாமின்னு அவன் ராமாவதாரத்துல அவன் எப்படியாவது சரணாகதிக்கு வருவனும் வருவனும் வருவனும் கெடுத்து விட மாட்டாள் தெய்வம் நின்று கெடுக்கும் மனுஷன் அன்றே கெட்டு விடுவான்னு ஒரு அபச்சாரம் பண்ணிவிட்டா மனுஷன் அன்னைக்கே தீட்டு போவான் தெய்வம் பொறுத்து பொறுத்து பார்க்கும் தோப்பன் மாதிரி தெய்வம் அவன் பென்சில திருடின அன்னைக்கு குழந்தைய ஆத்த விட்டு விரட்ட மாட்டான் அப்பா அப்புறம் புவனேஸ்வரம் பரமேஸ்வரன் வரவனாம் புவனேஸ்வரனவன் உலகக்கெல்லாம் ஈஸ்வரன் மகாதேவம் மகாத்மா மகாதேவம் மகாத்மானம் ஈசான ஜடிலீஷானம் ஜடிலம் பிரம்மம் மகாதேவம் தேவானோபி தெய்வதம் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வதம் அவன் மகாதேவம் மகாத்மானம் ஈசானம் ஈசானம் ஜட்டிலம் ஜட்டிலம் விபும் ஈசானவன் ஜட்டிலனவன் தலையெல்லாம் ஜட்டை விபு எல்லாருக்கும் பிரபுவன் ஈசானம் ஜடிலம் விபும் மகாபுஜம் மகாபுஜம் ருத்ரம் சிக்கிதம் சிக்கிதம் சீரவாசம் மூக்கண்ணனவன் மூகண்ணு பரமேஸ்வரனுக்கு திரட்சம் மகாபுஜம் மகாபுஜம் ருத்ரம் பெருங்கைகள் ஏராளமான கைகள் ருத்ரனவன் பழைய காலத்துல உலகம் மூக்க ஒரேடியா சம்ஹாரம் பண்றவனவன் அவன் திவ்ய சிகையுடன் கூடினவன் சீரவஸ்திரவன் அவன் அப்படியே கிருத்திக்கா இந்த கிருத்திவாசஸ் ஞானத்தோல போத்தின் இருப்பான் அவன் தன்னை உபாசிக்கிற வாழ்க்கெல்லாம் பட்ட போத்துவான் அவன் ஏகேஸ்வரிய ஸ்திதோபின்னா காளிதாசன் அவன் எஸ்வயம் கிருத்திவாசாக பிரணத பகுவலோ எஸ்வயம் கிருத்திவாசாக அவன் அப்படியே சுரூபத்தில்தான் ரவிச்சின் இருப்பான் அவன் ஞானத்தோல போத்தின்னு இருப்பது அவனை பூஜிப்பதற்கு பட்டு போத்துவது பரமேஸ்வரன் சிவாக சிவார்ச்சனம் சிவார்ச்சனம்னு நம்ம தேசத்துல பரமேஸ்வரனே ரொம்ப அர்ச்சிச்சிருக்காரு அவன் அர்ச்சிச்சா பரமக்ஷேமங்கள் எல்லாம் கொடுப்பான் அவன் ஏதாவது ஆபத்து மார்க்கமான விசேஷம் வந்தா அவன் எத்தனை எந்த வியாதியா இருக்கட்டும் முத்திஞ்சு ஹோமத்தை நன்னா சாஸ்திரிய சாஸ்திரத்துல சொன்னபடி நன்னா பண்ணி வஸ்திரம் வஸ்திரம் வாங்கி கொடுத்தோம் அப்படி பண்ணணும் பண்ணிவிட்டா அந்த முடிச்சுலாம் போயிடுவானே பண்றதுக்கு மட்டும் விட்டாது ஏன்னா பண்றதுக்கு இடைஞ்சல் ஏதாவது ஒரு ஊர் தூத்து வரும் ஏன்னா வாத்தியாராவது இவ்வளவு செலவிச்சு எனக்கு என்ன இந்த புண்ணியத்தை இவரும் அடையணும் இல்லையா அப்படி வந்து சொல்லுவேன் அவ்வளவு செலவு அவர் பாட்டு சொல்லி விடுவோம்னா நீங்க பாட்டுக்கு அப்படிலாம் செலவிட்டு விடாது நான் அவரோட இவர்னா கூட போறாரு பரலோகத்துக்கு எல்லாம் சொல்லி விடுவார் அது கேட்கக்கூடாது என்ன பண்ணணும் பத்திரங்கள்லாம் வாங்கி கொடுத்து அவன் திஞ்ச ஹோமத்தை அக்னியில ஹோம் பண்ணிவிட்டா மந்திரத்தை சொல்லி பரமேஸ்வரன் யமனை காலால காலனை உதைத்தவனவன் காலகாலனவன் காலாயனம கல விகரணா எனமோ பல விகரணா எனமோ பலா बलप्रमथनाय नमः सर्वभूतदमनाय नमो మనోన్మనాయ నమ కాలకాలడవన్ కాలని కాలాలు ఎత్తవన్ మార్కండేయర్ ఎన్నుం పదినాలు వేలాగ పండినవన్ அப்படிப்பட்ட பரமேஸ்வரனே ஏகஞ்சதில்வம் சலிலஞ்ச கிஞ்சிது சமர்ப்பணம் சங்கரமூர்திபக்தியா அமந்திரகம் வா விசமந்திரகம் வா சவம் ஷண்முக்கியா சிவலோகமேதி உருவில்லும் உருதுர்ணிக்கணும் மந்திரம் தெரிஞ்சோ தெரியாமலோ அன்போட கூட வச்சா போடுவோம் தலையில ஏகஞ்சபில்வம் சரிடஞ்சிது ரொம்ப சுவாமி உடம்பெல்லாம் இந்த நூத்தஞ்சு டிகிரி ஜுரம் வந்தவங்க உடம்பு பறக்கிறாப்போ பறந்துட்டு இருக்காருங்க தீர்த்தம் இல்லாம வில்லுவும் இல்லாம சாப்பாடும் இல்லாம பறக்கிறார் அப்படின்னா சுவாமி ஆத்துல பறக்க விடப்படாது அப்படி விட்டா நம்ம அப்படி பண்ணிவிடுவோம் அப்புறம் ஏகஞ்சவில்வம் சலிலஞ்சகிஞ்சிது பண்ண முடியல ஒழியலையம்மா வாத்தியார வச்சு பண்ணு ஆத்துல மாடு கறக்கலைன்னா காபி குடிக்க விட்டு விடணும் முன்பணம் கொடுத்து ஆத்து வாசல ஒன்று கறக்க சொல்லி மூணு மணிக்கு கறக்குறானே ராத்திரி மூணு மணிக்கே கறக்குறான் ரெண்டு மணிக்கே டிகேஷன் அடுப்புல அவன் சாப்பிட்டு மறுபடியும் ஒரு தடவை தூங்குறான் ஏகஞ்சவில்வம் சலிலஞ்சகிஞ்சிது சமர்ப்பணம் சங்கரம் விபத்தியா அது மாதிரி வாத்தியார கூப்பு பண்ண சொல்லி இவன் நிறைய குடும்பம் பண்ணத ஒண்ணுமோ சிவ பூஜை ஆத்துல சாலக்கிராமம் மானமும் பறக்கிறது சாத்துக்கு தீர்த்தம் இல்லாம ஆத்துல தீர்த்தம் நிறுத்தம் இல்லாம சுவாமி எல்லாம் வைக்கவே கூடாது அவன் எடுத்து கொடுத்து விடலாம் கொடுத்தா வாங்கிட்டு போறவா நல்லா பூஜை பண்ணா அதனால க்ஷேமம் உண்டு அது கொடுக்குற தேவையா நம்ம மாத்திரம் குழந்தைய வச்சுக்க முடியலன்னு இங்கே தூக்கி கொடுத்துருவோம் அப்படி நினைச்சுக்கிட்டு இதை பார்க்கணும் ஆனா பட்டி எட்டி போட்டு வைக்கிறத காட்டிலும் இங்கேயா பூஜை பண்றதாவது தேவையில்லை அப்படியாவும் பண்ணலாம் விடப்படாது ரொம்ப எப்படி ரட்சிக்குங்கிறது நம்முடைய புத்தி பலத்தினால கண்டுபிடிக்க முடியாது நமக்கு தெய்வத்தினுடைய பெருமை தெரியல போய் பார்த்தா தெரியும் குச்சிவாள் வந்திருக்காள தாழ்மையா வந்து என்ன ஐட்டம் கூட வந்தாள் தாழ்மையா வீட்டுக்கு சின்ன டால்மியா வீட்டுக்கு மூணு கார் வந்து காத்துக்கிட்டு இருக்குங்க இந்த கல்யாண கல்பத்தூர் எடிட்டர் வந்திருக்காரு எடிட்டர்லாம் அவர் ஈஸ்வரனா நினைச்சவாழ வாழலாம் அவர் வந்து என்னை பற்றி அவரை வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு எண்ணம் இவாளுக்கு கூட வந்திருக்காள் இவாளுக்கு ரொம்ப ஒண்டி வாவா அன்னைக்கு கல்யாணத்தில் புத்தூர் எடிட்டருக்காக வா பண்ணியிருக்கிறேன் பிரமாதமாக அவர் ரொம்ப பெரிய மனுஷனம் இன்னைக்கு நான் போய் ஒரு அரை மணி பேசிட்டு இருந்த உடனே இந்த கல்யாண கல்பத்தூர் எடிட்டர் அவர் பெரிய சன்னியாசி மாதிரி வாழ்ந்து பெரிய குரு அவர் வந்து அங்கேருந்து காலை வந்து பிடிச்சி பாகவதத்தில் இப்படி நிஷ்ணாதாளத்தில் இருக்க குஞ்சியில் கூட இருந்தாள் அவ சொன்னாள் பாகவதம் யாருக்கு எந்த சத்தாக நடக்குறதோ அந்த இடத்துல ஏதாவது துரிதங்கள் வருமா சொல்லிவிட்டு தங்கள் பிரசுக்கு பாகவதத்தை குறைச்ச விலைக்கு கொடுக்கறதுக்காக கணக்காக ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்காராம் பணத்தை பத்து இருபது ரூபா வரக்கூடிய புத்தகத்தை ஒன்னே ஆறு ரூபாய் கொடுக்குறோங்கிறார் பாகவத புஸ்தகம் நீ சொன்னார்லயே சம்ஸ்கிருதிலேயே இருந்தோம் டால்மியா நின்றுட்டே கேட்டுட்டு இருந்தாள் அம்மா பிடிக்கிறோன்னு உட்கார மாட்டேன்னு டால்மியா வேலை நின்றுட்டு இருந்தாள் நூறு கார் வந்துருந்தது இன்னைக்கு அவர் சொல்றாரப்போ அந்த வடக்கே வாழ்க்கை இருக்கிற தர்மத்துல நம்பிக்கையும் மகளாரத்துல இருக்கிற பத்தியும் பாகவத்திலே ரெண்டு மூணு ஸ்லோகம் இருக்கிட்டே அப்படியே கண்டேன்னு ஜலம் விட்டு ஆனா ராஜேந்திர பிரசாத் பார்த்த போதெல்லாம் அவள் அங்கதான் இருந்தா கூட குஞ்சுயில் வாழ்வு இருந்தா வாழ் தனியான ஒரு விசுவாசம் அங்க வந்தா ஆத்துல வச்சு ஒரு மணி ராமாயணம் எல்லாம் நடத்திருக்கா இன்னைக்கு பாரதம் கேட்டிருக்கா அங்கேருந்து வந்திருக்காங்க ஏதோ கார் ரிப்பேர் பண்ண வந்திருக்கான்னு நினைச்சிட்டு பாரு என்ன மகாலிங்கியோட சேர்ந்து உட்காந்துருக்கிறதால அப்படி நினைப்பா அவ பாரதம் கேட்கத்தான் வந்திருக்கா பக்க பூட்டா பக்தியே தனி எல்லாம் பார்த்தா ரொம்ப குறவா தான் தோணும் எல்லாம் பார்த்து இங்க இருக்கிறத பார்த்தா அவன் ஈஸ்வரனா தான் நினைப்பாள் பகவன் நாம ஆறாவது சொல்லட்டும் அவன் ஈஸ்வரனா நினைப்பாள் பாகவத புஸ்தகத்தை தெய்வமா நினைப்பாள் அவன் கூட்டிக்கணக்கா மாதிரி இறைச்சிட்டு கூட்டானா போற போது பாகவதத்தை குறைச்ச விலைக்கு கொடுக்குது அவன் கொடுத்துட்டு போக ஆச்சரியம் இல்லை என்ன அவங்க அப்படி கொடுத்தும் இவன் மேல வச்சு கூட வச்சு வச்சு விடலாமோ இல்லையோ அப்படி இல்லை என்ன அவன் குறைச்சு கொடுக்குறாள் அவன் ஆறா சன்னியாசிகள் கேட்டா என்னமா கொடுக்குறாள் புரிந்துவிட்டாள் கல்யாண கல்பத்தூர் எழுதிட்டோம்னா அவருடைய ஞானம் எவ்வளவு இருக்குன்னு இஞ்சி வச்சு பார்க்க முடியாதுன்னு முக்கால் மணி அன்னைக்கு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவர் பட்ட சந்தோஷமும் அவர் பண்ணின உபச்சாரமும் சொல்லிய முடியாது இந்த வடக்கே தனியான பக்தி தனியான பெருமை தெய்வத்தினுடைய அனுகிரகம் நல்லா இருக்குன்னு அவளுக்கு சுக்கியமா இருக்காது அவன் ஏதாவது பகவத் தரிசியில போனா அப்படியே கண்ணால ஜனம் விட்டுறாள் ஒரு குறவு இல்லைன்னு குழந்தை ஒட்டி நல்லா தான் இருக்காளவா ஈஸ்வரனை வளர்க்கவே கூடாது நல்ல காரியங்களும் அப்படியே எப்படி எப்படி பண்ண முடியுமோ அப்படி பண்ணிட்டே இருக்கணும் அது அப்படியே சர்வ தூதங்களையும் விளக்கிட்டு இருக்கும் அது யாரால எப்படி எப்படி முடியுமோ அப்படி எப்படி பண்ணுவாங்க அதுக்காக அசக்தம் வந்து சக்திமான் செய்யறதை செய்ய முடியாது சக்திமான் அசக்தம் செய்யற தர்மங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சு முடிவாங்க அவன் அப்படியே ஏகாதசி உபவாசமா நான் இருக்கேன் பத்து கோடி பணத்தை வச்சுட்டு பிச்சை போட என்னால முடியாது ஏகாதசி பட்டினியா நான் துவாதிசனி கூட இருக்கேன் பட்டினியம் அவன் குடலை புடுங்கி விடுமே தெய்வம் ஜெயிச்சு விட முடியாது தெய்வத்தை வீட்டுவாள் சொன்னால் பரிகாசமா இப்படி சொல்லுவா நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது பணம் செலவையாம இருக்கிற தர்மம் சொல்லுவோம்னு பாப்பனா அதை செஞ்சு விடுவனா இப்ப இந்த பாலியா ஸ்கூல் ஒரு பத்து ரூபாய் சுத்தம் செஞ்சு விடுவோம் அப்படி ஏதாவது பணத்தை செலவழிக்காத தர்மத்தை சொல்லுவோம்னு காப்பனா லோகி நீ எத்தனை தர்மம் சுவாமியே நேர தலையில வச்சிருந்தாலும் காப்பாற்றாதுன்னு விட்டார் யாராரு எப்படி எப்படி செய்ய முடியுமோ அப்படி செஞ்சாதான் அது சரியாகும் அப்ப சொன்னாள் பரமேஸ்வரனையாக்கும் நீ பார்த்திருக்கே பரமேஸ்வரன் பக்தால் எதை கேட்கிறாளோ அதெல்லாம் கொடுப்பாளா அப்படிப்பட்ட தெய்வத்தியாக்கம் நீ பார்த்திருக்கே நீ மகாபாக்கியம் பண்ணினவன் யாசர் அர்ஜுனனை கொண்டாடி நீ பூஜை பண்ணின பரமேஸ்வரி சதருத்ரி அத்தியாயம்னு பேரு சதருத்ரியம்னு ஸ்ரீருத்ரத்துக்கு பேரு ரொம்ப மகாமந்திரம் சாசி சாசி ஆத்திர பாதிச்ச வாதம் இருந்தா நல்ல மகஞ்சாசம் ஜபிக்கிற வேலை வீட்டுக்களை கூப்பிட்டு அவன் அவன் பதினோரு பேர்களை ஜபிக்க சொல்லி தலையில ஜலத்தை கொட்டி விட்டா ருத்ரிகாதிசி எல்லாம் பண்றையில பணத்தை செலவிச்சு அதெல்லாம் அந்த மகன்யாசம் தான் அவன் விசேஷம் அலருமே அவன் பத்தனா பதினோரு நாள் அவன் பண்ணி பிறகு கலசத்தை வச்சு என்ன லலிதாசாசனத்தை அர்ச்சனை பண்ணி அப்படி அந்நியாசபுத்திரத்துக்கும் லலிதா சகனார்த்தம் என்ன நினைப்பான் அம்பாளும் பரமேஸ்வரனும் சிவந்தாத்தானே பெருமை அர்ச்சனை அந்த கலசத்துல பண்ணி அந்த கலச ஜலத்தை தலையில குத்திவிட்டா உடம்ப ராட்சசெல்லாம் பறக்கும்ல அப்படி கட்ட அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுப்பலாம் பரமேஸ்வரன் அந்த பரமேஸ்வரனையாக நீ இன்னைக்கு கண்டிருக்கே அவன் ஆசுதோஷி அப்படி நினைச்ச மாத்திரத்துல பக்தால் சொல்பம் ஏதாவது உபச்சரிச்சா அதை மனசுல வச்சுக்கிட்டு ஏராளமான பலனை கொடுத்துருவன் பரமேஸ்வரன் அவனை சரணம் அடைய நமஸ்காரம் பண்ணு கீழேன்னு சொல்லி இது பெரிய அத்தியாயம் சதருத்ரியா அத்தியாயம்னு கிருஷ்ணனும் பரமேஸ்வர ஸ்தோத்திரம் கிருஷ்ணேன தர்ஷிதஸ்வப்னேந்திரமூர்தனி பகவான் தேவா சங்கிராமே யாதிதே சங்கிராமே யாதிதே கிரதா கைலாசத்துக்கு ஸ்வப்னத்தில் அழிச்சுன்னு போனால் அர்ஜுனனை அர்ஜுனனை கைலாசத்துக்கு கழிச்சுன்னு போனாள் சொப்பன காலத்துல அர்ஜுனன் படுக்கையில படுத்துட்டு பெரிய அபாரமான அபிமன்யு வசம் பண்ணி பரம துக்கத்துடன் இருந்த சமயம் ஜெயத்ரன் வசமாகணும் துரோண வசமாகணும் கவலைப்பட்டு இருந்தான் அர்ஜுனன் சுவாமி தூங்கல்ல ஒரு நாளைக்கு ராத்திரி தாருக்கன் வந்து என்ன நீங்க தூங்கலையே என்னன்னு காட்டான் சுவாமிக்கு தேர நான் காசு டிரைவன் காப்பனோட என்ன நீங்க தூங்காம உட்காந்துருக்கல என்ன இன்னைக்குன்னு காப்பனே அது மாதிரி காட்டான் அர்ஜுன் நினைச்சு நினைச்சு என் மனசு உருகிறது சுவாமி எனக்கு தூங்கவே இல்லையே அப்புறம் உடனே சொப்பனத்துல கைலாசம் கைக்கும் கூட்டாள் அர்ஜுனனை அங்க போனா பரமேஸ்வர தரிசனம் பரமேஸ்வரன் நேரம் வந்து பாசுபத்திரத்தை அந்த குளத்துல சர்ப்பமா சீரிக்கின்றிருக்கு அதை கையில் எடுத்துக்கிட்டு சொல்றாள் அவன் குளத்துல இருந்து கைலாசத்துல இருந்து அங்க ஒரு சரசு வான சரசுலேருந்து இத்தனை வந்தான் அர்ஜுனன் சொப்பன காலத்திலே இத்தனையும் அர்ஜுனனுக்கு ஜெயந்திரத துரோண வசங்கள்லாம் ஆச்சு அவனை கட்ட போக முடியுமா ஏதாவது பண்ண முடியுமா பாசுபதத்தை போய் அங்க வாய்ந்து வந்தா பெரிய பரம வீரர்களை எல்லாம் அர்ஜுனன் அழிச்சான் அதை சொல்றாள் வியாசர் சுப்பரத்துல கைலாசம் போனியே நினப்பு இருக்கா இப்பதானே கூட்டு வந்தே முந்தானா அந்த பரமேஸ்வரனாக விஜேஷ பகவான் சங்கிராமே யாதி தேகிரதா அந்த பிரபுவாக்கம் கைலாசவாசியான சங்கரனாக்கம் உன் முன்னாடி போயின்று இருந்தான்கிறாள் கிருஷ்ணேன தர்ஷித கிருஷ்ணேன தர்ஷித துஷைலேந்திரமூர்தனி தன்யம் யசஸ்யமாயுஷ்யம் புண்ணியம் வேதை புண்ணியம் வேதைச்ச சம்மிதம் தேவதேவஸ்ய தே தேவதேவஸ்ய தே பார்த்த வியாख्यानम् வியாख्यानम् சதருத்ரியம் இது சதருத்ரிய அத்தியாயம் இது சுவாமி நமஸ்காரம் பண்ணு சரணங்கச்ச தேவேஷம் வரதம் புவனேஸ்வரம் என்று சொன்ன இந்த அத்தியாயம் இருக்கே பரமேஸ்வரன் அர்ஜுன தரிசனம் பரமேஸ்வரன் அர்ஜுனன் தரிசனம் பண்ணி வியாசர் வந்து நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்லி அர்ஜுனன் நமஸ்காரம் பண்ணின இந்த அத்தியாயம் இது சதருத்ரிய அத்தியாயம்னு பேரு இதை கேட்டா ஐஸ்வர்யம் கிடைக்கும் தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் நல்ல கீர்த்தி கிடைக்கும் ஏராளமான பொருள் நல்ல தீர்காயுஷு தன்யம் யசஸ்யமாயுஷ்யம் புண்ணியம் வேதைச்சம் நான்கு வேதங்களையும் காட்ட புண்ணியமாம் திருவோணபர்வாவோட கடைசி அத்தியாயம் சதுர்திரி அத்தியாயம்னு பேரு அவன் ருத்ரம் அத்தியனம் பண்ணாதவர்கள் இதை காதால காட்டா போறோம் அவன் சர்வ தூத்தங்களையும் போடும் நாலு வேதங்கள் உள்ள ருத்ரத்தையும் நாலு வேதங்களையும் பாராயணம் பண்ண பலம் கிடைக்குமா இந்த அத்தியாயத்தை சிரவணம் பண்ணினால் சர்வார்த்தசாதனம் புண்ணியம் சர்வார்த்தசாதனம் புண்ணியம் புண்ணியம் சர்வகல்பீஷனாசனம் சர்வகாரிய சித்தியும் கொடுக்குமா சர்வ துரிதங்களையும் போக்குமா அவன் கட்ட பாக்கியங்கள் பாபங்கமா எல்லாத்தையும் விளக்குமா அப்படிப்பட்ட அத்தியாயம் இதுன்னு சொன்னாலாம் உனக்கு அபஜயமே இல்லை யுத்தம் பண்ணு பரமக்ஷயம் உனக்கு உண்டாக போறது நாளாம் வியாசாச்சாரியாள் பக்கத்தில் மந்திராலோசனை சொல்ல சாட்சாத் பரமாத்மா கோவிந்தன் இருக்கார் உனக்கு என்ன குறவுன்னு கேட்டாள் எஸ்ய பார்ஸ்வஸ்தோ ஹி ஜனார்தன இதம் படதே பர்வ இதம் படதே பர்வ ஸ்ருணுயாத்வாபி இந்த துரோண பர்வாவை யாரு சிரவணம் பண்றாளோ யாரு படிக்கிறாளோ அவர்கள் முச்சதே மகாபாபுச்சதே மகாபாபை பரம கோரமான மகாபாபம் பிரம்மஹத்தி சுராபானம் ஸ்வர்ணஸ்தேயம் குருத்தல்பகமனம் தத் சம்சர்க்கம் முதலிய பஞ்ச மகாபாபங்கள்லாம் போடுதான் இந்த திரோண பருவாவை சிரவணம் பண்ணினவர்களுக்கு வேதத்தை வேத கூப்பிட்டு அத்துல வேத பாராயணம் பண்ண சொன்னா என்ன புண்ணியமோ அத்தனை புண்ணியமான இந்த திரோண பருவாவை சிரவணம் பண்ணினாக்கே യജ്ഞാവാപ്യബ്രാഹ്മണസ്യേഹ രാജം നിത്യം ഹോരേ യുദ്ധേ ഹോരേ യുദ്ധേ ക്ഷത്രിയാണാം ശേഷോവർണോ കാമമിഷ്ടം ലഭേത പുത്രാൻ പൗത്രാൻ നിത്യമിഷ്ടാം നിത്യമിഷ്ടാം സ്ഥൈ യാര് ഇത് കേൾക്கிறாளோ யஜ்யங்கள்லாம் பண்ணின புண்ணியமா கத்திரியாளுக்கு பரமஜெயம் உண்டாகுமா பாக்கி ரெண்டு வர்ணமும் எந்தெந்த அபீஷ்டங்கள் வேண்டும் நினைக்கிறாளோ அத்தனை அடைவாள் புத்திரான் பௌத்திரான் நல்ல பிள்ளைகள் நல்ல பேரன் முதலிய சர்வக்ஷேமங்களையும் எல்லோரும் அடைவாள்னு இந்த துரோண சிரவணம் பண்ணதுக்கு பலம் சொன்னாள் இதற்கு மேல் கர்ண பருவா யுத்தம் அர்ஜுனன் கர்ணன் பீமன் துஷாசனன் இவாளுக்கெல்லாம் சேர்ந்து கர்ணனுக்கு எப்போதும் அர்ஜுனோட சண்டை பண்ணணும்னு வேகம் துஷாசனம் கிட்ட வேகம் பீமனுக்கு யுத்தம் ஆரம்பிச்சதே துஷாசனம் தாடுறா அந்த பையன் கிடைக்கவே இல்லை என்ன பீஷ்மரன் துரோணருமா காப்பாத்திக்கிட்டே இருந்தா இப்போ அவ ரெண்டு பேரும் கூட்டா அதனால துஷாசன் கண்டுபிடிச்சுட்டான் பீமன் யுத்த காலத்துல வந்துதான் ஆகணும் சத்திரியனவன் ஒளிஞ்சு விட மாட்டான் பார்த்தான் பீமன் அப்பாடா எனக்கு நல்ல காலம் இன்னைக்கு நீ என் கள்ள பட்டேடான் என்னடா ரொம்ப வட்டி வரி போட்டுறா நீ பண்ண தப்புக்கு வட்டி முதல் ரெண்டையும் உனக்கு கொடுக்க போறேன் ஆறு தீமன் அவன் பண்ணின தப்புக்கு அன்னைக்கே அவனுக்கு பதில் பண்ணிருக்கணுமா முதல் பண்ணல வட்டி ஏறிக்கிட்டே இருக்கா அந்த வட்டி முதல் எல்லாத்தையும் சேர்த்தி போஷிடம் பிரதீச்சே சகபிருத்தி மூலம் முதல் வட்டி எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு கொடுக்க போறேன் எல்லாத்தையும் நீ அடைய போறே போனாலாம் சிரோதிதம் என்மயாத்தே சிரோதிதம் என்மயாத்தே சபாயாம் கிருஷ்ணாபிமர்ஷேன கிருஹாணமத்தா என்ன வட்டி முதல் தெரியுமா பவுனா மாத்தி வச்சுட்டு இருக்கேன்னு நினைக்காதே முட்டாள் சபையில சொன்னேன் பாரு திரௌபதி பிடிச்சு விழுத்த போது என்ன பண்ண போறேன்னு உன்ன சொன்னேனா அதெல்லாம் இப்ப பண்ண போறேன் கிரகாண மத்தா சக விருத்தி மூலம் கிரகாண வட்டி முதல் எல்லாத்தையும் நீ இப்போ வாங்கிக்கணும்னா நாம் பீமன் துஷாசன பார்த்து எல்லாம் நினப்பு இருக்காடா நான் சொன்னதெல்லாம் காட்டான் பீமன் எனக்கு எல்லாம் ஒண்ணும் மறக்கல ஆனா இப்ப அதை நான் நினைக்க வேண்டிய காலம் இல்லையடா நானும் துஷாசனம் സർവം സ്മരന്നേവ நீங்கள்லாம் வந்து நாங்க அரக்கு மாளிகையில வச்சு குளித்த உடனே பிச்சை வாங்கி திண்டாடி தெருவுன்னு சோத்துக்கு பறந்தேளே அதெல்லாம் தெரியுதுன்னா என்ன போக்குத்தனம் பாருங்க அந்த பயலுக்கு இப்போ ஜதுகிரகத்துல பறந்து திண்டாடி அங்கிருந்து காட்டுல போய் பிச்சை வாங்கி சாப்பிட்டு மாறுபாடான வேஷம் போட்டு பால்யத்துல நீங்க இருந்து எனக்கு இருப்பு எனக்கு தெரியாதாடான்னு கேட்டானாம் துஷாசனன் உருவம் மாறி காட்டுல காய்கள் எங்க புஜிச்சுண்டு வேடன் மாதிரி திண்டாடினதெல்லாம் எனக்கு தெரியும் நானாம் துஷாசனன் सम्भूय पापैस्तदनार्यवृत्तम् भूय पापैस्तदनार्यवृत्तम् कृतम् तदा मातृकृतानुरूपम् कृतम् तदा मातृकृतानुरूपम् सम्भूय பாபைஹ ததனாரியவத்ததனாரியவத்தம் நீங்க பண்ற காரியங்கள்லாம் சரியான காரியம் இல்லையடா எல்லாம் உங்க அம்மா எப்படியோ அப்படித்தானடா நீ இருப்ப குந்தி வர தூஷிட்டானா உற்சாகம் பூக்கிரிகள் எதோ ஒன்று சொல்லும் பாருங்க இன்னதுன்னு சொன்னாம அப்படின்னா இன்னதுலாம் சொல்லலாம் சொல்லப்படாது இன்னும் இல்லாம அப்படிலாம் சொல்லிவிடுவோம் உங்க அம்மா எப்படிடா குந்திக்கு இந்திராதி இருந்து குழந்தைகள் பிறந்துதான் அதுக்காக அது மாதிரி நீங்களும் வந்து அஞ்சு பேரோட உத்திய வச்சுட்டு இருக்கேடா நீ இப்படி இல்லாம பேசினானாம் துஷாசனன் சஞ்சயன் சொல்றார் தர்தராஷ்டனை பார்த்து உன் புள்ள இப்படி சொன்னான் அர்ஜுன பீமனே அவன் போராத காலம் இப்படி சொன்னான் அவனுக்கே கோபம் பாம்பே பத்து நாளா பட்டியா கிடக்கு ஒரு குட்டிக்குள்ள அதை ஒரு தடியாலம் உள்ள தலையில தட்டுவார தட்டினா புட்டுக்கு மேலதான் அடிக்கும் நேரு பரம கோபம் வந்துட்டான் எங்க அம்மாவையா பேசினே இல்லைன்னா இல்லையே நீ யாரு எழுதி சொன்னாலும் பொறுத்துட்டு இருப்பேன் எங்க அம்மாவை தூஷிச்சா இல்ல പാണ്ഡോസ്തുതാ കോപവശം ജഗാമ പരമകോപത്തടഞ്ഞാണാം ഭീമൻ ലലാടമഭ്യസ്യ ബാണത്തെടുത്ത് അവനുടേ നെറ്റിയിൽ അടിച്ചാൻ ദുശ്ശാസനുടേ നെറ്റിയിൽ உடனே துஷாசனுடைய சாரதியுடைய கழுத்த கீழறுத்து தள்ளினான் பீமன் கோபத்துடன் உடனே துஷாசனம் பீமனுடைய வில்ல அறுத்தான் அவருடைய சாரதி அடிச்சு தள்ளினான் பீமனுடைய சாரதியை ராஜன் விரதம் மகாத்மாஜன் விரதம் மகாத்மா சாசனோ பீமசேனம் சகாராசனோ பீமசேனம் சகாராஸ்து ராஜன் விரதம் மகாதம் மகாத்மா துஷாசனோ பீமசேனம் சகாரா துஷாசனுடைய போராத காலம் பீமசேனனுடைய தேரை உடச்சி தள்ளினானா அவன் போராத காலம்னா அவன் தேர்ல இருந்து சண்டை போட்டான்னா கொஞ்சம் குறைச்சலா தான் போடுவோம் பீமன் கீழே நின்று போட்டான்னா அப்படியே சாப்பிடுவோம் எல்லாரையும் இவன் போராத காலம் துஷாசனோ பீமசேனம் பீமசேனனை விலசனாக பண்ணினானாம் தேரில்லாம பூமியில் நிற்க முடியா பண்ணினான் மகாத்மா மகாத்மா रथम् समाकर्षत राजसूनो ரசம் சமாகர்ஷத ராஜசூனோ संस्मृत्य संस्मृत्य तथा प्रतिज्ञाम् संस्मृत्य संस्मृत्य तथा प्रतिज्ञाम् ग्रामसौ राजपुत्रो உக்ராமஹு ராஜபுத்ரோ வியசீரது அப்ப என்ன பண்ணினான் அவனுடைய சாரதியை கொன்னு துஷாசனுடைய சாரதியை கொன்னு அவனையும் கீழ் இழுக்க முடியா பண்ணினான் பீமசேனன் நினைக்கிறானாம் பீமன் பீமசேனன் நினைச்சுக்கிறானாம் அன்னைக்கு பிரதிஜ பண்ணினோமே எங்க பயலே மாரப்பூரி ரத்தத்தை குடிக்கிறது அந்த ரத்தத்தை திரௌபதி தலையிலையும் கொண்டு போய் தேய்க்கிறதுன்னு சொல்லியிருக்கோமே என்று அதை நினைச்சு நினைச்சு பாக்குறான் நினைச்சா குபீர்னு கோபம் வருதான் பீமனுக்கு ശിശുരാമസൗ രാജപുത്രോ വ്യഷീരാമസൗ രാജപുത്രോ വ്യഷീരത് നിലച്ചു നിലച്ചു ഉരുകിനാനാം ഭീമൻ என்ன பண்ணினான் உடனே பீமன்னார் துஷாசன அப்படியே கீழத்தை உதச்சு தள்ளினானா தேர் இல்லாம பண்ணி அவனை கீழே நிறுத்தினான் பீமனையும் அவன் நிறுத்தினான் இவனும் அவன் தேர இல்லாம பண்ணி கீழே நிற்க முடியா பண்ணினான் பீமசேரன் அப்படி அவன் பண்ணாமல் இருந்தா இன்னும் கொஞ்ச நாளைக்கு சண்டை நடக்கும் விடமாட்டான் துஷாசன இன்னைக்கு அவன் ஏதோ அந்த பயனுக்கு இன்னும் ஒரு மணி கழிச்சு போக முடியும் அது முன்னாடியே போக முடியாது சாசனன் அவன் தேரில்லாம பண்ணி பீமனை கீழே இழுக்க முடியா பண்ணினான் பீமனுடனே அவன் தேரெல்லாம் இழுத்து வெட்டி எரிஞ்சு அந்த பயல கீழ நிறுத்தி பயத்துல உருவத உதச்சு துஷாசனா அவன் சின்ன பயல் இல்ல பெரிய அமெரிக்கன் இன்ஜின் மாதிரி அவன் பெரிய பயல் அவன் பீமனசேன போல கிட்டத்தட்ட இருப்பனவன் அத்தனை பெரிய சரீரம் அவனை உதச்சி அவன் கீழே தள்ளணும் இல்ல அவனா பீமனோட அவன் சண்டைக்கு போயிருப்பனும் आक्रम्यकण्ठे युधिराक्रम्यकण्ठे युधिराजपुत्रराजपुत्रम् संरक्तनेत्रो ह्यब्रवीत्साम्रक्तनेत्रो ह्यब्रवीद्धार्तराष्ट्रम् கண்ஷ வந்துதான் என்ன பண்ணினான் தள்ளி உதச்சு அவனை மறுபடியும் தூக்கி கையில வச்சு இடது கையில வச்சு அமுக்கிண்டு பீமசேவன் தன்னுடைய தன் கையில் எடுத்து அமைக்கின்றான் பீமன் துஷாசன எல்லாரையும் கூப்பிட்டா வெட்டி இங்கேயோ இருந்தான் கர்ணன் கர்ணன் துரியோசனம் எல்லாரும் விகர்ணா விகர்ணா அவனை சேர்ந்த கோஷ்டி எல்லாரும் எல்லாரையும் கூப்பிட்டு பத்து மயிலுக்கு ஸ்பீக்கர் இல்லாம பேசுவான் பீமன் ஒரே அடியா கத்தினானாம் உள்ள பேசினாலே சத்தம் இறஞ்சு வர கத்தினானாம் என்ன சொன்னால் ஒரு மணி டைம் கொடுத்துருக்கேன் ஆறாவது ஆம்பிள்ளைகளுக்கு தரப்புல இருந்தா துஷாசன் வந்து திருப்பி உயிரோட அழிச்சுன்னு போகலாம் கிட்ட வாருங்கோள் விட்டான் என்ன சொன்னால் கிருஷ்ணாயிரோருகே நிருபசுனா பஞ்சாலராஜாத்மஜா பரிதானமப்பியபகிருதம் ராஜ்யம் குருடம் புரோரஸ்தலன் சோணிதாசவமகம் பாதும் பிரதிஜாதவானே சோயம் அத்புஜ பஞ்சரே நிபதிதா சம்ரட்சதாம் கௌரவா எந்த மகாபாந்த பாபி பேரை சொல்ல மாட்டேன் பீமன் ஆனா அவன் ஆளுன்னு உங்களுக்கு தெரியணுமே அவன் பண்ணின காரியத்தை சொல்றேன் அதுல இருந்து அவனை தவிர இந்த காரியம் இன்னொருத்தர் பண்ணிருக்க மாட்டாள் கிருஷ்டாயேன சிரோருகே நிருபசுனா பாஞ்சால ராஜாத்மஜா மனுஷன்ல மட்டமான பய திரௌபதியினுடைய தலை பின்னல பிடிச்சு இழுத்த பய பரிதானமப்பியபகிருதம் ராஜ்யம் குருணம் புரா எந்த பாபி ராஜாக்களும் குருக்களும் கூடின பெரும் சபையில் திரௌபதியினுடைய புடவை பிடிச்சு இழுத்தானோ சபையில் பரிதானமப்பியபகிருதம் ராஜாம் குருணாம் புரா யோரஸ்தல சோனிதாசவமகம் பாசும் பிரதிஜாதவானி எவனுடைய மார்லேருந்து ரத்தத்தை நான் குடிப்பதாக பிரதிஜை மணினேனோ அந்த பாபி என் கையாகிற கூட்டுக்குள்ள வந்து ஆம்பிட்டு இருக்கான் ஆறாவது ஆம்பளைகள் கௌரவ சைன்யத்துல இருந்தா சம்ரட்சதாம் கௌரவாஹா கௌரவாக அப்ராகத்திய சம்ரட்சதாம் அயம் சம்ரட்சதாம் கத்தினாளாம் இவரை வந்து காருங்கள் என்று சொன்னாராம் ஒரு மணி டயம் அதுக்குள்ள வந்தா வந்தது இல்லைன்னா தொலைச்சு விடுவேன் என்ன பயலே சொன்னா அங்கேயும் கர்ணன் கர்ணன் துரியோதனன் எல்லாரும் வந்து அழுதான் இந்த பயனும் அலறிடும் அவன் அப்படியே இட்டுக்கா பூச்சி மாட்டிக்கிட்டா போல அடி ரெண்டு கால் தலை வச்சு அமுக்கிறானோ என்ன கையில அப்படியே உள்ளவா வச்சுட்டு இருப்பான் அப்படியே கேட்கிறான் குழந்தையால அப்பாடாங்க துரியோசனை கூப்பிடுறான் கர்ணனை கூப்பிடுறான் அவள் சொல்லிட்டா அப்பா நாங்க என்ன பண்ணுவோம்டா கதையை இன்னொரு கையில வச்சு சுத்துறான்டான் கிட்ட வரத்து வரத்துக்காவா கூப்பிடுறான் பீமன் எல்லாரையும் கிட்ட வரத்துக்காக வந்து முள்ள அழிச்சுன்னு போவோம் என்ன மாப்பிள்ள ஊர்வலமா அவன் அழிச்சுன்னு போறதுக்கு என்ன பட்டா வாங்கிட்டு இருக்க போத்துறதுக்கு கதையை கையில சுத்தரான் பீமன் கிட்ட உத்தரம் வர முடியலையா அப்பா நாங்கெல்லாம் உயிரோட பார்த்துட்டு இருக்கோம்டா அவன் வந்து அழிச்சுன்னு போறது கூப்பிடலடா ஒன்னு அவன் வந்து பூர்வத்தை நாங்கெல்லாம் பாக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காண்டா சொன்னால் ஒரு மணி ஆயிடுச்சு என்ன யாரா வரத்துக்கு ஆள் இருக்கலான்னு கேட்டான் உடனே கர்ணன் யோசனா அழுதான் ராஜ்யோ மானசனஸ்ய கார்முகபிருதா துரியோதனஸ்ய அக்ரதா பிரத்யம் குருவான் நவசிய மிஷதா கர்ணஸ்ய சல்யஸ்ய மகாகவி பட்டநாராயணன் இந்த பாரத சரித்திரத்தை ஒரு டிராமாவா எழுதிட்டான் நாடகமா ரொம்ப அற்புதமான நாடகம் சம்ஸ்கிருதனுடைய பெருமையை பார்க்கணும்னா அதுல எல்லாம் பார்க்கணும் பாரதத்துல அத்தியாய அத்தியாயமா வியாசர் மூச்சு பிடிச்சு முடிச்சு சொன்னதெல்லாம் அப்படி ஒரு ஸ்லோகத்தை கொண்டு போய் காட்டுறான் வியாச பாரதத்திலே அவனை என்ன பண்ணினான் எல்லாரும் ஆளுத்தனும் வந்து அவனை அழிச்சுட்டு போக முடியாத போது கீழே தள்ளினான் நெஞ்சில கால வச்சானான் <clears throat> பீமன் துஷாசனுடைய நெஞ்சில கால வச்சான் असिंसमुद्यम्यसितम् सुधारम् कण्ठे पदाक्रम्य அசிம் சமுத்யம்ய सितम् சிதம் சிதம் सुधारम् சுதாரம் कण्ठे கண்டே சம पदाक्रम्य च वेपमानम् கண்டே பதாக்கிரமிய ச வேபமானம் கழுத்துல போய் கால வச்சானாம் வட வட வட வடன்னு அந்த பையன் உடம்பு நடுக்குறதா ஆருக்கு விஸ்வாசனுக்கு கண்டே பதாக்கிரமிய வேபமானம் அப்படி கால வச்சுக்கிட்டு உவாச்ச தத்கௌரிதி யத்ருவாண ஹிருஷ்டோவதः கர்ண சுயோதனோவதः கர்ண சுயோதனாபியாம் கால நெஞ்சில அமுகிக்கிண்டு எல வீமன் கேக்குறானா அன்னைக்கு நான் காட்டுக்கு புறப்பட்டு வரேன் உங்க அண்ணா நான் நடக்கிறா போல ராஜ நடனம் தானே என் பின்னாடி வந்து அப்ப நான் திரும்பி இப்படி பார்த்ததே ஏ மாடே மாடேன்னு என்ன கூட்டே எனக்கு காலு காட்டார் கிறிஸ்தோவத கர்ணசுயோதன நீ கூப்பிட்ட உடனே நான் சவந்த கண்ணுடன் பார்த்ததே உங்க அண்ணனும் கண்ணனும் சேர்ந்து மாடு மாடுன்னு கத்தினாலே ஞாபகம் இருக்கா கௌரி கிருஷ்ணோவத கர்ண சுயோதனாபியாம் என்ன மாடே மாடேன்னு கூப்பிட்டே நினப்பிருக்கா அதுக்காக முதிக்கிறேன் காலை கழுத்துல அதுக்காக முதிக்கிறேன் அவனை கூட்டிட்டு போய் வயத்த அன்னைக்கு மாடே மாடேன்னு கூப்பிட்டே இந்த நெஞ்சில இருந்தான சொல்லு வந்தது हे राजसूया அதை இந்த விருத்தி ஹே ராஜசூயாவபிருத்தே பவித்ராः जाताः कजाया அஹதாः கதாயாஜ்ஞசேன்யா दुरात्मन् புராத்மன் ஹே போக்ரின்னு கூப்பிட்டான் ராஜசூய யஜ்யத்துல சாமகர்கள் கானம் பண்ணி வாருணமான இருக்கெல்லாம் சொல்லி சூக்தங்கள்லாம் சொல்லி ஔபிரத ஸ்நானம் கங்கையில் நடக்கிற பொழுது மகான்கள்லாம் எந்த மந்திர தீர்த்தங்களை வாரி திரௌபதி பின்னல்ல வாரி அரைச்சாலோ அந்த தலை பின்னல தொட்டையே அந்த கை எதிரா தலைமையில புடிச்சு இழுத்த கை எந்த கை பாணினா அந்த கையை சொல்லுடா இப்போ ஆறு கேட்கிறான் தெரியுமா பீமசேனன் கேட்கிறான் தத்ரூஹித்வாம் புஷதி பீமசேனா மறந்துட்டேன்னு நினைக்காதே நான் பீமன் தெரியுதா ஏன்னா அந்த சுத்திக்கிட்டு இருக்கு தட்டுக்கிட்டு கடைசி காலத்துல போய் கேட்கறதுல எங்களை தெரியுதா தாத்தான்னு கேட்கறது இல்லையா பீமசேனன் கேட்கிறேன் எந்த கைடான்னு கேட்டானாம் சொன்னா என்ன ஆச்சரியம்னா இவன் இப்படி காட்டதே இந்த பயலுக்கு பேச முடியாம இந்த கைதான் சொல்லி காட்டினாரோஷம் பீமன் கால வச்சு அமைக்கின்ற இருக்கான் பீமன் கால வச்சு அமைக்கினா ரயில் வண்டி மேல விழுந்தவன் எப்படி இருக்கணும் ஒரு மாதிரி அந்த சமயத்துல கண் சொல்ற போது சொன்னானாம் என்னால் அயம் கரிகராகாரா இந்த இந்த கையாக்கம் எப்படிப்பட்ட கை தெரியுமா இந்த கை நானாம் கையை தூக்கி துஷாசனம் அயங்கரிகராகாரா யானையினுடைய துதிக்கை போன்ற இந்த கை கடைசி பிடிச்சா போல இருக்கான் துஷாசனம் கை திவ்யரூபவதியான ஸ்திரீ ஆலிங்கனம் பண்ணின கை இது ஆயிரக்கணக்கான கோக்களை தானம் பண்ணின கை அந்த பையனும் கோதானம் பண்ணிருக்கானா என்ன அநியாயமா இருக்கும் கத்திரியான் தகரக்கரஹ கத்திரியர்களை அழிச்ச கை பல வீரர்களை வதம் மணின கையினு நீட்டினாராம் அனேன பீமகேஷா கையை காட்டினாராம் பயந்தாங்குழியா விட்டேனா உங்களை எல்லாரையும் வச்சுக்கிண்டு பீஷ்மாதிகளை வச்சுண்டு குருக்கெல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டா விழுத்தேன் தல பின்னலை கைதானே நான் மறுபடியும் பீமன் ஆமான் உடனே காலால் அவன் கழுத்தம் மீண்டு ரெண்டு கைனாலையும் அந்த கையை அப்படியே பிச்சு விட்டுட்டான் ഭീമസേന കരേണ മഹാത്മാങ്கிறாள் அவன் உள்ளே பிச்சு விட்டு விட்டானா அந்த இந்த கையும் இந்த பைய காட்டினதே அவனுக்கு எத்தனை திமுர் இருக்கணும் அவன் ஆம்பிட்டு பாம்பு மாயில ஆம்பிட்டு தவக்களை குசுவ பிடிக்கும்னே அப்படி பின்னாடி பிடிச்சுவிடும் பாம்பு அவனுடைய புஷ்டத்துல பிடிச்சுவிடும் பாம்பு உள்ள முழுங்கிறதுக்கு நாலு மணி அஞ்சு மணி ஆகும் தவக்களை திங்கிறதுக்கு அதுக்கு உயிர் மட்டும் போகாது உள்ள போயும் சித்திராயிட்டு தான் அது உயிர் போகும் தவக்கலைக்கு அது நாலு மணி அஞ்சு மணி ஆறும்போது இது அந்த பாம்பு வாயில இருக்கிற தவக்கலை என்ன பண்ணுமா அப்படி பறக்கிற கொசுவை நாக்கால வளைக்குமா அது மாதிரி இந்த பயித்த ஆபத்துல இருக்கிறவன் கையை நீட்டின உடனே உட்பாட்டையா மகாத்மா அப்படியே பிச்சு இழுத்தானா அந்த கையை துஷாசனம் என்ன பண்ணினான் பார்த்துட்டு இருக்கிற போது அந்த கையை பிச்சு இழுத்து வெட்டி எறிவிடாதோ பீமன் நீ இல்லையா அந்த கையால அவன் மூஞ்சில அடிச்சானா அவன் கையாலேயே துஷாசனம் எப்படிப்பட்ட கை நாள் வஜ்ராயுதம் போன்றது இடி போன்ற கை அவனுடைய கை அந்த கைய பிச்சு பீமன் அவன் மூஞ்சிலே அடிச்சானாம் ஜகான் வஜ்ராசனி சந்நிபே கண்டே சமாக்கிரமியமானம் கிருத்வானுரூபம் பரமம் சுகோரம்வானுரூபம் பரமம் சுகோரம் அப்ப பீமன் பண்ணத்தை என்னால சொல்ல முடியலேன்னு விட்டார் வியாசர் அவனு அந்த கையால அவனை அடிச்சு விட்டு ரொம்ப சுகோரமான காரியங்கள் அம்மணினானவனை அலாந்தகாபியாம் சதிருஷன் அலாந்தகாபியாம் சதிருஷன் சதிருஷம் மகாரதாரியவக்ஷ அந்த ரெண்டு கையும் பீமனுடைய கைகளுடைய கைகள் இருக்க பிரளய கால எமன்னாள் அந்த கைகள் அப்படிப்பட்ட கைகள்னாலே அவனுடைய மாறல போய் ஒரே பொருளா பொருளான அவனுடைய மாரப்பூரி ரத்தத்தை எடுத்து குடிச்சானாம் பீமனப்போ കയ്യില നിറയെ എടുത്തു വെച്ചിണ്ട് കുടിച്ചു കുടിച്ചു വായ കപ്പി കൊട്ടി കാച്ചിനാനാം ഭീമൻ ഭീമൻ കുടിച്ചാ പോലെ சொல்றான் இங்க மறுபடியும் காந்தாரி கிட்ட போய் இவன் யுத்தங்கள்லாம் ஆனதுக்கு அப்புறம் துக்க பிரச்சனை பண்ண போறான் துரியோதனாதிகளுடைய தாயார் அப்ப பீமனை பார்த்து ரொம்ப வீராளுவள் பாபி என் குழந்தையினுடைய ரத்தத்தை எடுத்து குடிச்சேன்னு நான் இன்னைக்கு குடிச்சதுதானே உனக்கு தப்பா தோணித்தது அன்னைக்கு திரௌபதி தலைமையில குடிச்சுக்கிட்ட போது நீ மாமியார் அவனை என்ன பண்ணே நீ அன்னைக்கு நீ சொன்னையா ஆனா நான் குடிச்சேன்னு சொல்றேன் நான் குடிக்கல குடிச்சாதான் நான் தலைக்கு காட்டுறேன் ரத்தத்தை குடிக்கிறேன் குடிக்கலன்னு பீமன் சொல்ல போனா அவன் குடிச்சிட மாட்டான் அவனுக்கு பயமே இல்லைன்னா அவன் ஏதாவது அதிக பயமைன்னா சமுத்திரத்தில் போட்டுருவான் அவனுக்கு அவன் அவன் எல்லாம் பயந்து போய் சொல்றவன் இல்லை அவன் நான் குடிப்பேனா குடிக்க மாட்டேன் எனக்கு ஞாபகம் இல்லையா ஆனா இன்னைக்கு உனக்கு கோபம் வருதே இந்த கோபம் அன்னைக்கு வரலையே அந்த பாட்டி திரௌபதிய வைஷ்டா காலத்துல நீ ஸ்திரீ ஜாத்தியாச்சே வைஷ்டா காலத்துல உனக்கு பிடிச்சி இழுத்த போது நீ உனக்கு இந்த கோபம் வரலையே இன்னைக்கு பதிலே சொல்ல முடியலன்னு காத்தாரிக்கு மற்றவர் பெரியவாழ்த்தனை ஒண்ணு எதிர்த்து பேசாதாங்கிற ரொம்ப நான் கேட்கலன்னுட்டா ரொம்ப நான் கேட்கல நான் சொல்லிக்கிறேன் சார் सर्वेभ्यजेवाभ्यधिको रसो सर्वेभ्येवाभ्यधिको रसो वै मतो ममाद्याहितलोहित मतो मता ममाद्याहित लोहितस्य लोहितस्य सर्वेभ्यजेवाभ्यधिको रसोऽस्य ரசத்துக்கு மேற்பட்ட ரசம் இது நானாம் பீமன் இது மாதிரியான ருச்சி நாம் பார்த்ததே இல்லை நானாம் அந்த ரத்தத்தை எடுத்து இத்தனை என்ன நாள் துஷாசனுக்கு உயிர் இருக்கான் அப்போ அவனை கூப்பிட்டு கேட்கிறான் எந்த மாடா இருக்கும் வாரப்பூர்ணனே அவதான் சொன்ன ராஜ்யோமானதனசிய கார்முகபிருதா துரியோதனசியகிரதா பிரத்யட்சம் குருவசிய மிஷதா கர்ணஸ்யல்யீதம் தஸ்ய மயாத்ய ஆண்டவவதூ கேஷாம்பராகர்ஷிணா கோஷ்டம் ஜீவதையேவ தீக்ஷரஜ சுண்ணாத திருக்வட்சசா ராஜோ மானசனஸ்ய கார்முகவிருதா இந்த ரத்தத்தை தெரியுமா என்னமோ பொய்யா பேப்பர்ல நாளைக்கு ஒரு பயலும் சொல்லப்படாது துரியோதனன் நிற்கிறா பரம அகங்காரியான துரியோதனனுக்கு முன்னாடி குடிக்கிறேன் துரியோதனஸ்ய பிரத்யம் குருவாந்தவசியமிஷத கர்ணஸ்ய பண்ணினேன் குருக்களுக்கு துருபதேசம் பண்ணின கர்ணன் சல்யம் இந்த பயங்கள்லாம் நிற்கிற போது குடிச்சேங்கிறான் கர்ணஸ்ய சல்யஸ்ய யாருடைய ரத்தத்தை குடிச்சேன் தெரியுமா பாண்டவது கேசாம்பராகர்ஷினா பாண்டவாளுடைய பதிவிரதைய தலைமையிலையும் புடவையும் இழிச்ச பாபியினுடைய ரத்தம் தான் பாண்டவவது கேசம்பராகர்ஷிணா கோஷ்ணம் ஜீவதையே என்ன சூடா இருக்கு தெரியுமா இந்த ரத்தம்னா ஏன் சூடா இருக்குன்னா அந்த பையன் இன்னும் செத்து போகலன்னா கோஷ்ணம் ஜீவதையேவ தீக்ஷ்ண கரஜ கத்தி கித்தி போட்டு நாம் புரல்லே கரஜுண்டா அது கரஜம்னு வேறு நகத்துக்கு கரங்கள்ல இருந்து ஜேல் உண்டானது கரங்கள்ல உண்டானது நகம் தானே தீக்ஷ்ண கரஜுண்டா தசா சாத்தே இது கத்தினானாம் பீமன் ஜனங்கள்லாம் பார்த்தாலாம் பீமன் ரத்தத்தை பீமன் இப்படி கூறி அவன் அந்த சிம்மநாதம் பண்ண உடனே நாயம் மனுஷஸ்திதி பாகமானாயந்த மனுஷன் இல்லை இவன் பீமன் மனுஷன் இல்ல யாரோ ஒரு பிரம்ம ரட்சசன்னு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சுட்டாளா அவன் எதிர் தரப்பு இவா தரப்பும் ஓடுதான் ஓடினாளாம் இவன் மனுஷனில்லையோ பெரிய பூத்தம் நம்ம எல்லாம் வயத்தை பூரிப்படும் ஓடுறானாம் எல்லாரும் அப்படி ஒரு பெரிய துஷாசன வதத்தை பீமன் செய்தான் ரொம்ப அழுதார் துரியோசனம் துஷாசனம் போய் என்ன துஷாசனனை நேர கூப்பிட்டு வச்சு காட்டிக்கிண்டு அவன் எல்லாம் சொல்லியிருக்கான் நீ அன்னைக்கு சொன்னியடா நீ எல்லாத்தையும் திருப்பி திருப்பி அவன் சொல்லி பீமன் துஷாசனே அன்னைக்கு அந்த மாடு நீயே அவன் அவன் நட நடக்கிற போது நீ சேர்ந்து பரியாசம் பண்ணினியே இப்படிலாம் காட்டாள் எல்லாத்தையும் பார்த்து துரியோசனம் ரொம்ப கதறிவிட்டான் பிராதான்னா சாமானிய பிராதா இல்ல அவன் துரியோசனம் சொன்னதெல்லாம் கேட்கிறான் அந்த போக்கிரி துஷாசனம் ஒண்டிதான் அத்தனை பிரியன் அவனும் வச்சிருந்தான் அவனை இவன் வசம் பண்ணிவிட்டான் பெரிய வசத்தை பண்ணி பரம கீர்த்தி பீமன் அடைஞ்சு யுத்த காலத்துல பாக்கி துரோண வதங்கள்லையாவது இவளுக்கு மனசுல வருத்தம் உண்டு ஆச்சாரியன் போட்டானே பீஷ்மர் கீழ் விழுந்துட்டாரே தேர விட்டுருன்னு இங்க அந்த வருத்தம் இல்லை இந்த பயலை கொன்னது கிரமம்னு எல்லாரும் அவாசரப்புல இருக்கிற பயங்கமோகம்னு சந்தோஷப்படுறான் அவ்வளவு பூக்கிரி துஷாசனம் அவனை வசம் பண்ணி பெரியமே ஜெயஸ்ரீயோட கூட இவன் பிரகாசிக்கிறான் தோரிபுக்ரம் உடனே கர்ண யுத்தம் கூட அபாரமான யுத்தம் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் தனுஷி பிரயுக்தே நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் கர்ணன் அர்ஜுனன் பேரில் நாகாஸ்திரம்னா என்ன அது அப்படி வந்தா தலையை அறுத்துதான் போகும் யார குறிச்சு போடுறானோ அவன் தலையை அது விடவே விடாது தஸ்மின்யுக்தே எப்படிப்பட்ட நாகாஸ்திரம் நாள் ஸ்வர்ணமயமான அஸ்திரம் அது ஸ்வர்ணம் அது அதை சந்தன பொட்டிக்குள்ள சந்தன தூளை போட்டு அந்த தங்க அத்திரத்தை உள்ள வச்சு பூட்டி பூஜை நிச்சயம் அவன் சந்தனமும் குங்குமமும் கஸ்தூரியும் கோரோச்சனையும் அதுக்கு தடவி தங்க அஸ்திரம் சந்தன குட்டி சந்தனத்தூள் அதுக்குள்ள வச்சு பூஜிச்ச அஸ்திரம் நாகாஸ்திரம் அந்த நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினாராம் தஸ்மின் பிரயுக்தே லோகபாலா லோகபாலர்கள்லாம் கதறினாளாம் அர்ஜுனன் போடுவனே போடுவனேன்னு அலறினாளாம் அஷ்டதிப்பாலகர்கள்லாம் ஆகாசத்திலிருந்து சமாபதந்தம் ஜொலிதம் நிரீட்சத பிரயோகம் பண்ணிவிட்டான் கர்ணன் அர்ஜுனனை கொள்வதற்காக തമാപതന്തം ജ്വലിതം നിരീക്ഷ്യ വിയർഘൃതം பிரவீரா அத்திரத்தை விட்டா நேர விடமாட்டாள் வீரர்கள் அப்படி விட்டு அங்கேருந்து வர வேகம் வந்து அவன் கழுத்தா அறுக்கணும் அது மாதிரி பண்ணுவாள் வியத்கதம் விஷ்ணி குல மேலே இருந்து போயது அது சிரிக்கும் அந்த பாம்பானது தங்க பாம்பு அர்ஜுனுடைய கழுத்து அறுக்கு அங்கிருந்து வந்தது அவன் அப்படி எவ்வளவு அழகா இருக்கோ நேரா அர்ஜுனுடைய தலை இருக்கோ அந்த தலைக்கு அளவு வச்சு விட்டுருக்கான் கர்ணன் அவ்வளவு கணக்கா விடுவாள் ஒரு இன்ச்சு அன்னி போகாது இன்னி போகாது அப்படி விட்ட பொழுது சுவாமி என்ன பண்ணினான் நாள் ஆகாசத்துல அந்த அத்திரம் போன உடனே சக்கரம் சுவாமி என்ன பண்ணினான் நாள் அப்படியே உட்கார்ந்து இருக்கிற பிரபு தம்பி ரெண்டு கால்னாலே அந்த ரெண்டு தேர் சக்கடையிலையும் காலை வச்சு உள்ள அமிழ்ந்தாள் தேரை ரதஸ்ய சக்கரம் சஹசானி பீட்ய पञ्चाङ्गुलम् मज्जयति பஞ்சாங்குளம் மஜ்ஜயதி ஸ்வவீரா அஞ்சங்குளம் கீழே போக முடியா பண்ணிவிட்டாள் தேர்ச்சக்கடையை கீழே போனதே கீழே டப்புன்னு கீழே இறங்கி விடுது அவன் மெச்சு விட்ட கணக்கு கழுத்துக்கு விட்டான் அது என்னாச்சு இந்த மேல இருக்கிற தலையில இருக்கிற கிரீடத்துக்கு தான் அது வந்து அங்கே கிரீடம் புகுரப்பிரச்சித்திரம் கிரீடத்தை அப்படியே வெட்டுக்குன்னு அறுத்து கீழ் தள்ளிவிட்டு அந்த நாகாஸ்திரம் கிரீடம் போயிடுது ரத்ன கிரீடம் தலையில டொப்பா இந்த தர்பன் இல்லாத போனாக்கே அது ஒரு பெரிய குறவு போலீஸ்காரானது உடனே அர்ஜுனன் என்ன பண்ணினான் நாள் திடீர்னு ஒரு வெள்ள வஸ்திரத்தை எடுத்து தலையில கட்டிக்கின்றானாம் நல்ல வெளுப்பான வஸ்திரத்தை எடுத்து தலையில கட்டிக்கின்றானாம் கொஞ்சம் கூட கவலை அடையாமல் தலையில முண்டாசி கட்டினுட்டானா அர்ஜுனன் கிரீடம் போனதே சுவாமி காப்பாத்தினாலாம் நாகாஸ்திரம் மேல வந்து அர்ஜுனன் கழுத்தா இருக்காம பின்னாலாம் நான் தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுங்கிற மாதிரி இதுல இருந்தா வந்த பழமொழியது காசே அவன் கிரீட்டத்தை கொண்டு போயிட்டு கீழே சுவாமி சக்கரையில காலை வச்சு அம்மிவிட்டாள்னு அப்படி பண்ணிவிட்டாள் அப்படி பண்ணலைன்னா சுவாமி கழுத்து அர்ஜுனன் கழுத்து ரெண்டையும் அர்த்தம் போயிருக்கும் அது அப்படி பகவான் தெய்வ பதம் பாண்டவாளுக்கு இப்படி நாகாஸ்திரம் மூடா போன உடனே ரொம்ப துக்கப்பட்டான் கர்மன் ஆஹா நம்ம பண்ற காரியங்கள்லாம் இப்படி யாருதே பிடிக்கலையே அவன் பண்றதெல்லாம் சபலமாகிடுது ரொம்ப துக்கப்பட்டாலும் கர்ணன் அபாரமான யுத்தம் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடக்கிறது நடந்தே இருக்கிறோம் ரௌத்ராஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அர்ஜுனனை கொண்டு பண்ணோம்னு நினைச்சார் ரௌத்ராஸ்திரம்னு பாரம் பாரமேஸ்வரமான அஸ்திரம் அந்த அஸ்திரத்தினால அர்ஜுனனை கொல்லணும்னு தீர்மானம் பண்ணி கடினமான ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்தான் கர்ணன் அப்படி எடுத்த உடனே என்ன ஆச்சுன்னாள் தத்தோகிரசன்மகீ சக்கரம் ராதேயஸ்ய சதா நிருபா என்ன திடீர்னு கர்ணனுடைய தேர் சக்கர பூமிக்குள்ள போயிடுச்சு சரியான காலத்துல போயிடுது மக்னேரே பிரம்மணசாபமூடமோகமிஷுஞ்சம் அபிருஷ்யமாணோ வியசனானி தானி சனானி தானி ஹஸ்தௌ விதூன்னன் விஜகர்ஹ தர்மம் சக்கர பூமிக்குள்ள போயிடுது அப்படியே கல்தேர் மாதிரி சிலது இருக்குவேன் அது மாதிரி எழுந்து கீழே போடுது சக்கரை நாகாஸ்திரமும் வீணா போயிடுது சமுத்திராஸ்திரம் எடுத்த சமயத்தில் கீழே போனதே கீழே போட்டா அவன் மேல அர்ஜுனன் இருக்கிறபோது இவன் கீழே இருந்து யுத்தம் பண்ண முடியாது அந்தந்த தேர்கள் போகும்பொழுது போக முடியாது கீழே போட்டு இப்ப என்ன பண்ணினாலும் நாள் கர்மம் தேர்ல இருந்தபடி ரெண்டு கையும் அப்படியே ஆட்டி தர்மத்தை வசானா விஜகர்ஹ தர்மம் தர்மம் தர்மத்தை வசானாம் கர்ணன் धर्मप्रधानम् தர்ம பிரதானம் பரிபாதி தர்மஹ इत्यब्रुवन् इति इत्यब्रुवन् धर्मविदः सदै இத்யப்ருவன் தர்மவித சதைவா லோகத்துல தர்மத்தை நம்பினவனை தர்மம் காக்கிறது காக்கிறது தர்ம வித்துக்கள் சொல்றாளே அது போயினானாம் தர்ம பிரதானம் பரி पाति धर्म தர்ம பிரதானம் கில பாதி தர்ம इत्यब्रुवन् धर्मविदः இத்யப்ருவன் தர்மவித சதைவா वयम् च धर्मे प्रयतामनि அயஞ்ச தர்மே பிரயதாம நித்தியம் நான் நித்தியம் தர்மம் பண்ணினேனே என்ன என்ன படித்து தர்மம்னு கத்தினாராம் கர்ணன் அயஞ்ச தர்மே பிரயதாம நித்தியம் कर्तुम् यथाशक्ति கர்த்தும் யதாசக்தி யதாஸ்ருதஞ்ச அத்தனை தர்மம் பண்ணின கர்ணன் என்னமோ நான் எனக்கு தெரிஞ்சபடி நான் தர்மம் பண்ணிட்டு வந்திருக்கேனே எனக்கு தெரிஞ்ச அளவு பெரியோர்களிடத்துல கேட்ட அளவு பண்ணினேனே எனக்கு தர்மம் கை விட்டுவிட்டேன் ஆனா கர்ணன் தர்மம் பண்ணது போல் உலகத்தில் ஒருவரும் பண்ணலை அப்படிப்பட்ட கர்ணன் சர்த்தும் யதாசக்தி யதாஸ்ருதஞ்சாங்கிறாள் என்னமோ என் சக்திக்கு தகுந்தபடி பெரியவாள் சொன்னத்தை கேட்டத்துக்கு தகுந்தபடி என் புத்திக்கு தகுந்தபடி பண்ணிருக்கேன் நான் ரொம்ப பண்ணினேன் இன்னும் சொல்லலை ஆனாலும் அந்த தர்மம் என்ன காக்க வேண்டாமா சுல்பமப்பிய தர்மசிய காயத்தே பகவதோபயாது சொற்பமா இருந்தா கூட பகவான திருப்தி கொள்ளணும்னு பண்ணின தர்மம் பெரிய பயத்திலேருந்து காக்குங்கிறாளே பெரியவாழ்லாம் என்ன கார்க்கில்லேன்னு அழுதானாம் கர்ணன் யுத்த காலத்தில் மர்மாபிகாதாதிசிதிலக்ரியாசு புனः புனர்தர்மமசௌ ஜகர் தர்மம் திரும்ப திரும்ப தர்மத்தையே நிந்திச்சானாம் ஏன்னா அவனுக்கு பாடம் எடுக்க முடியல வில்ல எடுக்க முடியல ஒன்னும் பண்ண தோணல கிரியாசும் ஊடாக என்ன பண்றதுன்னு புரியலையாம் கர்ணனுக்கு புனப்புனவு தர்மம் புனப்புனா தர்மம் அசௌ ஜகர் திரும்ப திரும்ப தர்மத்தை நிந்திச்சாராம் கர்ணன் தர்ணசிதைர்பாணைः யாஞ்சிச்சேதனைः உடனே என்ன பண்ணினான் கர்ணன் தன்னுடைய பானங்கள்னாலே அர்ஜுனனுடைய நான்கயத்தை அறுத்தானா அர்ஜுனையும் நம்ம மாதிரி பண்ணிவிடுவோம்னு அவனுடைய நான்கயத்தை அறுத்தானாம் உடனே நான்கயத்தை அறுத்ததை அவன் இன்னொரு நாள் போட்டுட்டான் அர்ஜுனன் அவன் பானம் மறுபடியும் போடுவதற்குள்ள இப்படி திவித்தீயாஞ்ச திருத்தீயாஞ்ச சதுர்த்தி மத பஞ்சமி ரெண்டு மூணு நாலு அஞ்சு நான்கு எல்லாருக்கு இருக்கான் ஆறாவது நாணயம் எடுத்தான் ஏழாவது எட்டாவது எல்லாம் அறுத்தான் நவமீன் தசமீன் நவமீன் தசமீன் நவமீன் தசமீன் ததாதைகாதசீம் வருஷிப்பனா சாதுக்குள் இடத்துல அவன் சாமான்யமா கொடுப்பது இல்லையா அப்படி விருஷிப்பனான் சொர்ணமாக அதனால அவனுக்கு விஷம் என்றே வேறு கர்ணனுக்கு பத்தாவது நாள் பதினோராவது நான்கையர் எல்லாம் அறுத்தாராம் அர்ஜுனுடைய நான்கையரை நூத்துக்கணக்கான நான்கையரை இவன் அறுத்தான் கர்ணன் கர்ணன் அறுத்தது ஆச்சரியம் இல்லை அவன் அறுத்தான்னு தெரியாமலே அவன் பூட்டிக்கிட்டே இருந்தான் அர்ஜுனன் யசதம் சதசந்தார சகர்ணோ நாவபுத்தியதே கர்ணன் நான் கேட்ட தான் அறுத்ததாவே நினைக்கலையா அதே நான் இருக்கு நாம் அறுத்து போய் நம்ம பானம் போய் அதை அறுக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கானா என்ன ஆச்சரியம்ங்கிறான் வியாசன் சக்கரனோ நாவபுச்சதே அவன் அறுக்கிறான் மறுபடியும் இன்னொரு நாள் போட்டு விடுறான் அவன் பாக்குறான் என்ன நான் இருக்கேன் அவன் அறுக்கல போல இருக்கு அறுக்கல போல இருக்குன்னு நினைக்கிறானா அவன் வேறு புதுசான நாள் போட்டான்னே தோணலையா அத்தனை வீரியமா அர்ஜுனனுக்கு இல்லாம அர்ஜுனை பத்தி இன்னைக்கு பேசுவோமா கலி ஐயாயிரத்தி வச்ச வருஷமான போது அர்ஜுனை பத்தி பேசுறோமே போட்டான் அர்ஜுனன் பேர்ல கர்ணன் அப்படியே கிடுக்கிடுக்கிடுக்குன்னு அர்ஜுனன் உடம்பு நெடுங்கி ரத்தம் குத்திட்டுதான் உடனே கர்ணன் கூப்பிட்டான் அர்ஜுனான்னு நல்லா படிச்சுட்டு வாடா அண்ணா அர்ஜுனனை ஏண்டா உடம்பு வள வளர்க்குறது கையெல்லாம் உதறது நல்லா படிச்சுட்டு வாடான்னு சொன்னாராம் கர்ணன் குருகுலத்துல போய் இன்னும் கொஞ்சம் நல்லா படி நல்லா படிக்கல நீ ஆயினாலாபியசேத்யபிரவீன் கர்ணன் அர்ஜுனன் அப்படி சொல்லணும்னா கர்ணன் எத்தனை படிச்சு படிப்பாளியா இருக்கணும் அபியசேத்யபிரவீத் பார்த்தம் ஆதிஷ்டாஸ்திரம் ரஜேதி குருகுலத்துக்கு போ இன்னும் கொஞ்ச நாளைக்கு கத்துக்கணும் வந்து அப்புறம் மறுபடியும் அத்தனை வித்தியை தெரிஞ்சுக்கலாம் நீ நல்லா தெரிஞ்சுக்கல சொன்னாலாம் கர்ணன் அர்ஜுனனே இந்த சொல்லு பொறுக்கவே இல்லையா அர்ஜுனனுக்கு பகவான் இருக்காருன்னு பக்கத்துல சுவாமியும் கொடுத்துட்டு இருக்கார் அவர் என்ன பண்றது அவர்கிட்ட அவனுக்கு பல வேகம் அவர் ஒன்னும் சொல்ல முடியல அர்ஜுன் அர்ஜுனன்